இலங்கையில் கூடுதலான மீனவ கிராமங்களை கொண்ட அம்பாறை மாவட்டத்தில் சுமார் எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி அறுபது மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பிரதேசங்களில் சிறியளவிலான மீனவ தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் தமது மீனவ தொழிலினை முன்னெடுத்துச் செல்வதில் பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடுவதாக தெரிவிக்கின்றார்கள் கரவலை மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வரும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கரவலை மீனவர்கள் தமது பிரதான வாழ்வாதார வழி முடக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த மீனவ சமூகத்தின் பிரச்சனைகளை அவர்களது தொழிற்தலங்களுக்கு சென்று கேட்டறிகிறார் எமது செய்தியாளர் ஏ எல் எம் சினாஸ் கரைவலை மீன்பிடி தொழிலாளியான அறுபது வயதினையுடைய முருகப்பிள்ளையை அவரது தொழிற்தளத்தில் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை சந்திக்க கிடைத்தது கடல் மீன்காரர்கள் இறங்குறாங்க துவக்கால மீன் சொல்றாங்க கடல் இறங்கி அவங்களே கடவுளைக்கு வந்து மீன் படுறச்சோ விளைந்த நேரத்துல தான் சரியான கீ மீன் படுற பாறைக்குடி வர்ற பாறை வர்ற சூற வர்ற டைம் கல் தொழிலாம் இப்ப பாய்ச்சி போயிடுச்சுன்னா பாருங்க சின்ன போட்டுலாம் சும்மா இழுத்துட்டு வச்சிருக்கு முருகப்பிள்ளையின் கருத்தானது சிறு மீன்பிடியலாளர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை தெளிவாக காட்டித்தரும் நிலையில் அங்கு நின்ற கரைவலை மீன்பிடியலாளரான ஆனந்தகுமாரிடம் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனை குறித்து கேட்டேன் இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்து ராவையில் பன்னெண்டு மணிக்கு மீன் ஏற்றுறாங்க டைனமெண்ட் அடைய நாவையில வெட்டுறாங்க இந்த கலர் மீன் போற சொல்லலாம் கலர் மீன் பிடிக்காங்களே வந்து இப்படி தான் பாறை எங்களோட கல்லில் நினைக்கிற நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன் தான் அவையே குத்திட்டு வர்றதும் ஷோ தோக்கால சுட்டுட்டு வர்றதும் ரெண்டாவது டைனமெண்ட்டுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் வந்து ஜிபேலஞ்சும் அது இன்னும் நிற்கவும் இல்லை கணபதி பிள்ளை ஆனந்தகுமாரின் இந்த கருத்தானது ஆழமாக சிந்திக்க வேண்டியதாகும் கரைவலை மீனவர் பிரச்சினை அவர்களது வாழ்வாதார வழிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சவால்களாகும் இந்த நிலையில் கடற்கரைக்கு தினமும் வந்து செல்லும் மீன் வியாபாரியான அல் அமீரை கண்டேன் மீன்பட விலை வியாபாரிமார்களுக்கும் உழைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இதுவரைக்கும் எந்த இது ஒரு வருமானமும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறான் இருந்து இந்த கரைக்கடை இந்த கரைக்கடை நாங்க ஓடிக்கொண்டு மீனை தேடி டைனமோட்களை கொண்டு அடிப்பதனால தான் கரவலை மீன்பிடியாளர்களுக்கு கஷ்டங்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இவரது கருத்து இப்படி இருக்க ஆழ்கடல் மீனவரான நேஷனையும் அங்கு சந்திக்க கிடைத்தது நவிய வந்து கலரி மீன் மட்டும் அட்டை மட்டும் எடுத்தா காரியம் இல்லை அது எங்களுக்கு எந்த இதில் மீன் குத்துறது மீன் சுடுறது இதனால எங்களை சில பிச்சிற மீன் வந்து இல்லாமல் போய் இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் தொழிற்சிற டைம்ல நாங்கள் எங்களோட குடும்பம் அப்படியே பட்டி நடக்கிற நிலைமை ஆனால் நான் கடலுக்கு போய் போய் சின்ன செலவழிச்சு இறையும் வாங்கி போட்டு போட்டு செலவழிச்சு சும்மா சும்மா வர வேலை எங்களுக்கு நீடி இனி வர வருஷங்களை தொழிலே செய்யலை இந்த கரைவலை மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினை குறித்து கல்முனை கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் காத்தமுத்து செல்வராஜாவை தொடர்பு கொண்டு கேட்டேன் கொள்கைகள் விஷயம் இந்த வேலை அரசு சார்பற்ற பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை அரசு சார்பற்ற நிறுவனங்களும் கொண்டு சொல்லியிருக்கிறார் இயந்திர படகுல நிப்பாட்டுற சம்பந்தமாகவும் படகு உரிமையாளர் சங்க சட்டத்தோட இது பத்தி கலைச்சிருக்கிறோம் அடுத்த சீசனுக்கு இடையில இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் சட்டத்துக்கு புரிமா விஷயங்களை செய்யறவங்களை சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்துறதுல நாங்க நிற்க மாட்டோம்